திருச்சிற்றம்பலம் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன்னுரு நாள் சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றிப்பின் சென்ற நின்ற மறவா எனும் மணி நீரருவே மகேந்திர மாமலை மேலுரையூ குறவாயனும் குணக்குன்றே என்னோ குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே காடாடு பல்கணம் சூழ கிழர் கடும் பின்னெடும் பின்னெடும்பகர்கான் நடந்த வேடா மகேந்திர வெற்பா என்னூ வினயேன் மடந்தை விம்மா வெறுவும் சேடா என்னும் செல்வர் மூவாயிரம் செழுஞ்சோதியம் தன செங்கை தோழும் கோடா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே காணே வருமுரண்யே நம் எய்த களியார் புளினற்காளா என்னும் வானே தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேலிருந்த தேனே என்னோ தெய்வ வாய்மொழியார் திருவாளர் திருமூவாயிரவர் தெய்வ கோனே என்னோ குணக்குன்றே என்னோ குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே வெளியேறு பன்றி பின் சென்றொரு நாள் விஷயற்கு அருள் செய்த வேந்தே என்னும் மரியேறு சாரல் மகேந்திர மாமலை மேல் இருந்த மருந்தே என்னும் நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நில்லை குறியே என்னோ குணக்குன்றே என்னோ குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே தென்றலன்றில் இத்திங்கள் கங்குல் திரை திரைவீரை தீங்குழல் மணி எழுந்தின்று என்மேல் பகையாடவாடு என நீ நலிவதென்னே என்னும் அழந்தா மகேந்திர தந்தர புட்கு அரசு கரசே அமரர்த்தனி குழுந்தே என்னும் குணக்குன்றே என்னோ குலாத்தில்லையம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே வண்டார் குழலுமை நங்கை முன்னே மகேந்திர சாரல் வராகத்தின் பின் கண்டார் கவல வில்லாடி வேடர் கடினாயுடன் கை வளைத்தாய் என்னும் பண்டாய மலரையன் தக்கன் எச்சன் பகலோன் தலைப்பல் பசுங்கண் கொண்டாய் என்னோ குணக்குன்றே என்னோ குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கடுப்பாய் பறை கரங்க கடுவெஞ்சிலையும் கணையும் கவனோ கை கொண்டு உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராக முன்னோடி விழியுழைப்ப நடப்பாய் மகேந்திரநாதா நாதாந்தத்து அரையா என்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே என்னோ குலாத்தில்லையம்பல கூத்தனையே குலாத்தில்லையம்பல கூத்தனையே சேவேந்த வெல் கொடியானே என்னோ சிவனே என் சேமத்துணையே என்னும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தில் வளர்நாயக இங்கே வாராய் என்னும் பூவேந்தி மூவா இரவர் தோழ புகழேந்துமன்று புலிய நின்ற கோவே என்னோ குணக்குன்று என்னோ குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே தரவார் புனம் சுனை தாழருவி தடங்கல்லுரையோ அமர் மறவார் பொழில் எழில் வேங்கை எங்கோ மழை சூழ் மகேந்திர மாமலை மேல் சுரவா சுடர் நீள் முடிமால் அயனிந்திரன் முதல் தேவர்கெல்லாம் குறவா குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கோலாத்தில்லை அம்பல கூத்தனையே ஒரு தீண்டேனென்னும் திருநீருமை திருமுண்ட திட்டு பெருநீல கண்டன் திறங்கொண்டு இவள் பிதற்றி பெருந்தெருவே திரியும் வருநீரருவி மகேந்திர பொன் மலையின் மலை மகளு கருளு குருநீ என்னோ குணக்குன்றே என்னோ குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லையம்பல கூத்தனையே உற்றாயென்னும் உனையன்றி மற்றொன்று உணரேனென்னும் உணர்வுகள் கலக்க பெற்றாய ஐந்தெழுத்து பிதற்றீர் பிணி தீர வெண்ணி பேரிடப் பெற்றேனென்னும் சொற்றாய சோதி மகேதீரம் சூழ மனத்திருள் வாங்கி சூழாத நெஞ்சில் குற்றாயென்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே வேறாக உள்ளத்து உபகை விளைத்து அவனிச்சீவலோக வேதவென்றி மாறாத மூவாயிரவரையும் எனையும் மகிழ்ந்தாளவல்ல என்னும் ஆரார் சிகர மகேந்திரத்துன் அடியார் பிழை பொறுப்பாய் மாதோர் கூறா என்னோ குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்